காட்டுக்கு ராஜா சிங்கம் உன் புகழதுவும் அங்கும் தங்கம் கூட மங்கி போகும் என் மனம் மங்கி போகாதே உன்னை கண்ட கன்னி மனசு தங்கம் தாண்டி சொடித்திடுமே காட்டுக்கு ராஜா சிங்கம் உன் புகழதுவும் அங்கும் தங்கம் கூட மங்கி போகும் என் மனம் மங்கி പോകാതെ ഉന്നെ കണ്ട കന്നി മനസ്സ്